திரு அண்ணாமலை சுவாமி திரு அண்ணாமலையார் திருவடி போற்றி தேவி திரு உண்ணாமுலை அம்மை திருவடி போற்றி திருநாவுக்கரசு நாயனாரின் இருநூற்றி பதினேழாவது திருப்பதிகம் இது திருச்சிட்டுமலம் ஓதி மாமலர்கள் தூவி உமையவள் பங்காமிக்க ஓதி மாமலர்கள் தூவி உமையவள் பங்காமிக்க சோதியே துளங்கும் எண் தோல் தொடர்மழு படையினாலே சோதியே துளங்கும் என் தோல் சுடர்மழு படையினாலே சுடர்மழு படையினானே ஆதியே அமரர் கோவே அணியண்ணா மலையுளானே ஆதியே அமரர் கோவே அணியண்ணா மலையுளே நிதியால் நின்னையல் நினையுமா நினைவிலேனே நிதியால் நின்னையல் நினையுமா நினையுமா நினைவில்லேனே நினையுமா நினைவில் பண் தன்னை வென்ற இன்சொல் பாவையோர் பங்க பண் தன்னை வென்ற இன்சொல் பாவை ஓர் பங்க நீல கண்டனே கார்புள் கொன்றை கடவுளே கொன்றை கடவுளே கமலபாதா அண்டனே அமரர் கோவே அணி அண்ணா மலையுள்ளானே அணி அண்ணா மலையுள்ளானே தொண்டனேல் உன்னை அல்லால் சொல்லுமா சொல்லில்லேனே அணி அண்ணா மலையுளானே தொண்டனேன் உன்னை அல்லால் சொல்லுமா நீ சொல்லுமா சொல்லில்லேனே உருவமும் உயிரும் ஆகி ஓதிய உலகுக்கெல்லாம் பெருவினை பிறப்பு வீடாய் நின்றயம் பெருமான் சதன உருவமும் உயிருமாகி ஓதிய உலகுக்கு எல்லாம் பெருவினை பிறப்பு வீடாய் நின்றயம் பெருமான் நின்றயம் பெருமான் மிக்க அருவி பொன் சொறியும் அண்ணாமலையுள்ள அண்ணாமலையுள்ள அண்டர் கோவே மறுவீனின் பாதமல்லால் மற்றும் ஒரு மாடில்லேனே மற்றும் ஒரு மாடில்லேனே ததன அண்ணாமலையுள்ளாய் கோவே மறுவீனில் பாதமல்ல மற்றும் ஒரு மாடில்லேனே மற்றும் ஒரு மாடில்லேனே பைம்பொன்னே பவளக்குந்தே பைம்பொன்னே பவளக்குன்றே பரமனே பால்வன் நீற்றாய் சொம்பொன்னே மலர் செய்தா சொம்பொன்னே மலர் செய்தா சீதரும் மணியே சீதரும் மணியே மிக்க அம்பொன்னே கொழித்து வீழும் அணி அண்ணாமலையுள்ளானே அணி அண்ணாமலையுள்ளானே எம் பொன்னே உன்னையல்லால் ஏதும் நான் நினைவிலேனே அம்பொன்னே கொழித்து வீழும் அணி அண்ணாமலையுள்ளானே எம் பொன்னே உன்னையல்லால் ஏதும் நான் நிலவிலேனே பிரயணி முடியினானே பிஞகா பெண்ணோர் பாக பிறையணி முடியினானே பிஞகா பெண்ணோர் பாக பிஞகா பெண்ணோர் பாக பிஞ்சகா பெண்ணோர் பக மறைவல்ல இறைவ மறைவல்ல இறைவ பண்டார் கொன்றையாய் வாமதேவ மறைவல்ல இறைவ வண்டார் கொன்றையாய் வாமதேவ வாமதேவ வாமதேவ அரைகடல் அமரர் ஏக்கும் அணியண்ணா மலையுள்ளனே அரைகடல் அமரர் ஏத்தும் அணியண்ணா மலையுள்ளனே இறைவனே உன்னை அல்லால் இறைவனே உன்னை அல்லால் யாதும் நான் நினைவிலேனே இறைவனே உன்னை அல்லால் யாதும் நான் நினைவிலேனே யாதும் நான் நினைவிலேனே யாதும் நான் நினைவிலேனே குறிச்சடை முடியின் பொறு புனல் கங்கை வைத்து பொறு புனல் கங்கை வைத்து குறிச்சடை முடியில் மேல் ஓர் பொறுப்புணல் கங்கை வைத்து கரிகுறி போர்வையாக கருதிய காலகால காலகால காலகால அரிகுலம் மலிந்த அண்ணாமலையுள்ளாய் ஹரிகுலம் மலிந்த அண்ணாமலையுள்ளாய் ஹலரில் மிக்க வரி மிகும் வண்டு பஞ்சை பாதம் நான் மறப்பிடேனே வரிமிகும் வண்டு பஞ்சை பாதம் நான் மறப்பிலேனே நான் மறப்பிலேனே நான் மறப்பிலேனே இரவியும் மதியும் விண்ணும் இருநிலம் புனலும் காற்றும் உரகமார் பவனும் எட்டு திசை ஒளி உருவமானாய் ஒளி உருவமானாய் இரவியும் மதியும் விண்ணும் இருநிலம் புனலும் காற்றும் உரகமார்பவனும் எட்டு திசை ஒளி உருவமானாய் ஒளி உருவமானாய் அரவு உமிழ் மணிகுள் சோதி அணியண்ணாமலையுள்ளானே அணியண்ணாமலையுள்ளானே பரவும் நின் பாதமல்லால் பரம நான் பத்திலேனே நான் பத்திலேனே அண்ணாமலையுள்ளானே பரவும் நின் பாதமல்லால் பரம நான் பற்றிலேனே நான் பற்றிலேனே பார்த்தனுக்கு அன்று நல்கி பாசுபதத்தை ஈந்தாய் நீர் ததும்பும் உலாவும் கங்கை நெடுமுடி நிலாவ வைத்தாய் நெடுமுடி நிலாவ வைத்தாய் நீர் ததும்பும் உலாவும் கங்கை நெடுமுடி நிலாவ வைத்தாய் ஆர்த்து வந்து இண்டும் கொண்டல் அணியண்ணா மலையுள்ளானே தீர்த்தனே நின்றன் பாதத்திறமல்லால் திறம் இல்லேனே நனன தத்தனாரின்ன பாலும் நெய் முதலாமிக்க பசுவில் ஐந்து ஆடுவானே பாலும் நெய் முதலாமிக்க பசுவில் ஐந்து ஆடுவானே பசுவில் ஐந்து ஆடுவானே மாலும் நான் முகனும் கூடி காண்கில்ல வகையுள் நின்ற மாலும் நான் முகனும் கூடி காண்கில்ல வகையுள் நின்ற ஆளும் நீர் கொண்டல் பூகம் அணியண்ணாமலையுள்ளானே அணியண்ணாமலையுள்ளானே வாளுடை விடையாய் உந்தன் மலரடி மரப்பிலேனே வாளுடை விடையாய் உந்தன் மலரடி மரப்பில்லேனே உந்தன் மலரடி மரப்பில்லேனே அணியண்ணா மலையுள்ளானே நீதியால் நின்னையல்லால் நினையுமா நினைவிலேனே அணியண்ணா மலையுள்ளானே நீதியால் நின்னையல்லால் நினையுமா நினைவில்லேனே அணியண்ணாமலையுள்ளானே தொண்டலேன் உன்னையெல்லாம் சொல்லுமா சொல்லில்லேனே சொல்லுமா சொல்லில்லேனே அண்ணாமலை உள்ளாய் அண்டர் கோவே மறுவீனில் பாதமல்லால் மற்றொரு மாடில்லேனே மற்றொரு மாடில்லேனே அணியண்ணாமலையுள்ளானேயம் பொன்னே உன்னையல்லால் ஏதும் நான் நினைவிலேனே ஏதும் நான் நிலைவில்லேனே அணியண்ணாமலையுள்ளானே இறைவனே உன்னை அல்லால் யாதும் நான் நினைவிலேனே யாதும் நான் நினைவிலேனே அணி அண்ணா மலையுள்ளே அலரின் மிக்க வரிமிகும் வண்டு பஞ்சை பாதம் நான் மறப்பிலேனே பாதம் நான் மறப்பிலேனே பாதம் நான் மறப்பில்லேனே அணியண்ணா மலையுள்ளானே பரவும் நின் பாதமல்லால் பரம நான் பற்றிலே அணியண்ணா மலையுள்ளானே பரவும் நின் பாதமல்லால் பரம நான் பற்றிலேனே நான் பற்றிலேனே ததரான அண்ணாமலையுள்ளானே தீர்த்தனே நின்றல் பாதத்திறமல்லால் திறம் இல்லேனே அணி அண்ணாமலையுள்ளானே தீர்த்தனே நின்றன் பாதத்திறமல்லால் திறம் இல்லேனே நின்றன் பாதத்திறமல்லால் திறம் இல்லேனே அணியண்ணா மலையுள்ளானே அணியண்ணா மலையுள்ளானே அணியண்ணா மலையுள்ளானே பாலுடை விடையா வாளுடை விடையாய் உந்தன் மலரடி மரப்பில்லேனே உந்தன் மலரடி மரப்பில்லேனே உந்தன் மலரடி மரப்பில்லேனே நனன ஹரினா ஹரினா ஆ தத்தன நல்ன ஆன இரக்கம் ஒன்று யாதும் இல்ல காலனை கடிந்தயம் மான் ஆ புறத்தினால் வரையை ஊக்க ஒரு விரல் முதியினாரே ஒரு விரல் முதியினாரே அரக்கனை நெறித்த அண்ணா மலையுள்ள அமரக்கும் அரக்கனை அடையுள்ளாய் அமரர் ஏரே அமரர் ஏரே சிரத்தினால் வணங்கி ஏத்தி திருவடி மரப்பிலே சிரத்தினால் வணங்கி ஏத்தி திருவடி மரப்பிலேனே மறப்பிலேனே